விஷ்ணுக்கு இந்திரன் வருமனை இல்ல இருந்து போனாள் வருமன் அங்க போய் குதிச்சாள் எங்க இருந்து சப்தம் வந்து அங்க அங்க போய் பார்த்தா கேசின்னு ஒரு அசுரன் திவ்ய ரூபவதியான தேவசேனைங்கிற ஒரு திவ்ய கன்னிக்கையே அவன் பிடிச்சு நீ வா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பிடிச்சிருக்கிறான் அந்த தேவசேனைங்கிற திவ்ய ரூபவதியான பெண்ணுக்கு நடக்க கேசின்னு அசுரப்பயல் அசுர மலை மாதிரி நிற்கிறானாம் கையில் ஒரு பெரிய கதைங்கிற ஆயுதமாம் பார்த்தா ஒரு பெரிய பருவதமானது நற்சங்கர் புலிகளுடன் கூடியிருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்காங்க சிகப்பு வஸ்திரம் தலையில கிரீடம் இதெல்லாம் இருக்கா அந்த தான் தலையில கிரீடம் கதை எதே இருக்கும் எல்லாரும் வச்சுருப்பேன் தலை எல்லாருக்கும் கிரீடம் ராஜ்யம் இருக்கோ இல்லையோ தலையில கிரீட்டம் எல்லாரும் கிரீடியார் போட்டு கையில அது மாதிரி அவங்க எல்லாரும் கிரீட்டம் இந்தி ராஜாக்கள் தான் கிரீட்டம் வச்சுக்கிறது அப்படி சில நியமங்கள் இருந்து இந்த ராட்சத பசங்க அதுக்கெல்லாம் ஒண்ணுக்கும் இது பண்றதில்லை அவன் எல்லாரும் கிரீட்டம் தலையில வச்சுக்கிறது ஆயுதம் கதை கையில கிரீட்டினம் கதாபாணி ஆதுமந்தமிவாச்சலம் हस्ते गृहीत्वा கல்யாந்தாம் अथैनम् वासवो பிரவி உடனே அந்த பெண்ணை போய் தேவேந்திரன் கையை பிடிச்சு அம்மா நீ பயப்படாதே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொன்னான் தேவேந்திரன் கேசிங்கிற அசுரனை பார்த்து என்ன சொன்னான் ब्रवीणार्य कर्मणि அனாரிய கர்மன் தஸ்மாத்வம் इमाम् கன்யாம் कन्याम् ஜிஹீர்ஷசி அயோக்கியா கன்னிகை கல்யாணமாகாதவள் അവളാ ഭർത്താവ് മരിച്ചതാ നീ പോയി അവളെ നിർബന്ധം പണ്ടതാനാര്യ കർമ്മൻ കസ്മാത്വം ഇമാം കന്യാം ജിഹീർഷസി നീ എന്നവാ പോയി അവളെ വിൽക്കരേ வஜ்ரியாக்கம் தேவேந்திரனாக்கம் ஆமா அவளை விட்டுவிடு உன தொலைச்சு விடுவேன்னு சொல்லி சொன்னான் தேவேந்திரன் கேசிங்கிற அசுரனை பார்த்து அவன் பார்த்தா நீ அவ கையே பிடிச்ச நீ விடுமா பையன் ஒரு தப்பு பண்ணா அப்பா கூப்பிட்டு நீ அது பண்ணப்படாதுன்னா நீங்க அதை பண்றீங்களேன்னு கேட்டாங்க அது மாதிரி நீயே கையை பிடிச்சேன்னு கேட்கறான் காப்பாற்றுறதுக்காக அவன் கையை ஒன்று பிடிச்சிருக்கான் அவனை போய் நீ அவ கையோடு நீ என் கைய பிடிச்சேன்னு கேக்குறானாம் இப்படி நீ கைய விடுதுன்னு சொல்லிவிட்டு தேவேந்திரனை கொள்வதற்காக பெரும் கதையை வீசினான் தேவேந்திரத்தில் வஜ்ரேணவாசவாபதந்தீம் சிக்ஷேத மத்தியே வஜ்ரேணவாசவா அப்படியே பாதியிலேயே அந்த கதையை அப்படியே அறுத்து கீழ் தள்ளிவிட்டான் தேவேந்திரன் கீழ் அறுத்து தள்ளிவிட்டான் அவன் போட்ட பெரும் கதை என்ற ஆயுஷத்தை உடனே அவன் என்ன பண்ணினான்னா ஒரு பெரிய சைல சிகரம் சைல சிகரம் கேசிங்கிறசுரன் பெரிய மலையுடைய சிகரத்தை தூக்கி மாறி எறிஞ்சான் தேவேந்திரன் பேரில் வஜ்ராயுகத்தினால் தேவேந்திரன் அந்த பர்வத சிகரத்தின் தூளாக பூமியில் தள்ளினானான் ஓடி போட்டான் இந்த பர்வத சிகரம் வீணா போன உடனே கேசி ஓடிய போட்டார் அந்த கேசியை தான் சுவாமி வந்து நாராயணன் வதம் பண்றாள் அவனுக்கு அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு கேசவ கேசிகா ஹரி கேசவன் என்றும் கேசிகா என்றும் நாராயணனுக்கு பெயரு கேசிய வதம் பண்ணுவதனால் அவன் ஓடி போட்டான் அப்போ அந்த சமயத்துல முந்தின உடனே அந்த பெண்ணை பார்த்து அம்மா நீ பயப்படாதே நீ யாரு என்ன யாரு தெரியுமா அஹம் பிரஜாபதே கன்யா நான் பிரஜாபதி தட்ச பிரஜாபதியினுடைய பெண் நான் தேவசேனை என்று எனக்கு பேரு தேவேந்திரம் தங்களால் காண்பிக்கப்பட்ட ஒரு பர்த்தாவை நாடேனம் என்னுடைய சகோதரி தைத்தியசேனையின் இருந்தாள் அவளை இந்த கேசி அழிச்சுன்னு போட்டான் அவள் சம்மதிச்சாள் அவனை கல்யாணம் பண்ணிக்க அவன் கிரீட்டம் கிரீட்டம் அந்த இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவன் தேவையில்லைன்னு அவளுக்கு தோணி போச்சு எனக்கு அந்த அசுர பெயர் வேணும்னு தோணல என்னுடைய சகோதரியான தைத்தியசேனை அவன் அழிச்சுன்னு போயிட்டான் தைச்சேனம் தைத்தியசேனா நச்சாஹம் பாகசாசனா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலே என் சகோதரியால தைத்தியசேனையான இவனை விவாகம் பண்ணிக்கணும்னு பண்ணினுட்டாள் அதனால எனக்கு தகுந்த பர்த்தாவை நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும் அவன் எப்படிப்பட்ட பர்த்தாவா இருக்கணும் தெரியுமா நாள் தேவசேனை தேவேந்திரநிர்திஷ்டம் பதிமிச்சாம் ஒருவராலும் ஜெயிக்கப்படாத வீரனா இருக்கணும் மாதாதாட்சாயணி மம மாதேத்வம் மகாதாட்சாயணி மமாங்க அம்மாவுடைய சகோதரி பெண் நீனானாம் தேவேந்திரன் உடனே உறவு சொல்லினான் இவ அம்மாவும் அவ அம்மாவும் சகோதரிகள் அப்படின்னா நான் உன்னை காப்பாத்தினது எனக்கு பெரிய உதவியா போட்டேன் நீ வந்து நம்மாத்து குழந்தை நீ ஆகினால உனக்கு தகுந்த பட்டா एतायो दुष्टदै ஜேதாயோ துஷ்டதைத்யானாம் महावीर्यो महाबलः மகாவீர்யோ மகாபலாக அவ சொன்னாள் எனக்கு வர பர்த்தா அசுரால ஜெயிக்கிறவனா இருக்கணும் அபாரமான வீரியம் உள்ளவனா இருக்கணும் எல்லை இல்லாத பலம் உள்ள பர்த்தாவா இருக்கணும் அப்படிப்பட்ட பர்த்தாவை கொடுக்கணும்னு கேட்டாள் സർവാണി ഭൂതാനി എല്ലാരെയും உலகத்திலுள்ள துஷ்டர்களை எல்லாம் நிகிரகம் பண்ணணும் என்னுடைய பர்த்தா தங்களுக்கு அனுகூலமா இருக்கணும் அப்படிப்பட்டவனா இருக்கணும் சஹிமே பவிதா பர்த்தா பிரம்மண்ய கீர்த்தி வர்தனா வேதத்தையும் வேத வித்துக்களையும் தெய்வமாக நினைக்கும் ஒரு உத்தம பர்த்தா எனக்கு வேண்டும் நாளாம் கீர்த்தியை உண்டு பண்ணக்கூடிய பர்த்தாவா இருக்கணும் கீர்த்திவர்தனாக சொன்னாளா தேவசேனை உடனே நீ கவலைப்படாதேன்னு சொல்லி தேவசேனைய ஆத்து கழிச்சுன்னு போய் அவளை ரட்சிச்சு விட்டான் இந்திரன் இந்த சந்தர்ப்பத்துல சப்த ரிஷிகள் ஒரு யஜ்னம் பண்ணினாள் தேசத்துல தீரத்துல யஜ்னம் பண்ணினாள் சப்த ரிஷிகள் இந்திரன் யஜ்யம் நடந்தா அங்க போகணும் அங்க பறந்து போனார் தேவேந்திரன் அங்கிரசு அங்கிரசு வசிஷ்டர் முதலிய மகான்கள்லாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்ணினாலும் அவ ஏழு பேரிடம் அதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டாள் ஏழு பத்திரிகைகளுடன் கூட வசிஷ்ட பிரமுகா विप्रेन्द्रा सुमहाप्रभा வசிஷ்ட பிரமுகா விப்ராமுக்காக விப்ரேந்திரா சுமஹாபிரபா மகா தேஜஸ்விகள் வசிஷ்டாதிகள் ஏழு பேர்களும் சேர்ந்து ஒரு பெரிய மகாயாகத்தை செய்தாளாம் निपासवो ययुर्देवा தேவாக शतक्रतु புரோகமாக முப்பத்தி முக்கோடி தேவதைகளும் இந்திரனும் அந்த அபிபாதனுக்கு கூப்பிட்டா உடனே போயினவாள் அவன் எப்படி கோர்ட்ல ஜூரியில வரணும்னுட்டா அன்னைக்கு அம்மாக்கு சாதமா இருந்தாலும் இவங்க கோர்ட்லாம் இருக்கணும் காலம்பரம் ஒண்ணு ஏழு மணிக்கு ஸ்தாத்தம் பண்ணிட்டு போனவே தவிர்த்து ஸ்தாத்தம் சொன்னா கேட்க மாட்டான் தேவதைகள் அப்படி வந்தாகணும் இந்திராதி தேவர்கள் அங்கு எல்லோரும் வந்தார்களாம் சத்தர்கள் யுத்தத்தில் மகாத்மா எல்லா தேவதைகளுக்கும் கிரமமாய் ஹோமம் பண்ணின்னு வந்தாளாம் பிரசித்தாதிகள்லாம் ஹோமம் பண்ணினால் அக்னியிலே நிஷ்கிராமம் நிஷ்கிராமம் மகாத்மா இந்த அக்னி பகவான் தான் இவனுக்கு வந்து ஹவ்யவாட்டுன்னு பேரு அக்னிக்கு ரன்னர் மாதிரி போஸ்ட் ரன்னர் மாதிரி அங்கிருந்து ஆலங்குடியிலேருந்து தூக்கி கொண்டு நீங்க தள்ளுவோம் பாருங்க அது மாதிரி இவர் கொண்டு போய் தேவலோகத்தில் கொண்டு போய் தள்ளலாம் அக்னி இவா பிராதாக்கள் மூணு பேர்கள் இருந்தா அவ அந்த வேலை செஞ்சு செஞ்சு அவ உடம்பு ஓஞ்சு போய் இன்னமே இந்த வேலையே நம்ம குடும்பத்துக்கு ரன்னர் வேலை வாண்டாண்டான்னு அக்னேஸ்திரோஜாயும் ஹவ்யம் வஹந்த இந்த ரன்னர் மூட்டை தூக்கிட்டு போய் போய் நடு வழியிலேயே போயிட்டா மூணு பிராதாக்களும் ஒற்றுன்னு விழுந்து தூக்க முடியாம மழையிலேயே பெருங்காத்து அடிக்க முடியுங்கிறான் இப்ப நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல அவன் இன்னைக்கு சொல்றான் அவன் முக்கியமான அறிவிப்புங்கிறான் ஏதாவது கல்யாணத்தை பத்தி சொல்ல போறானோன்னு பார்த்தா இல்ல இல்ல நாற்பத்தி மணி நேரத்துல தமிழ் இப்படி தமிழ்நாட்டுல கூட இப்படி ஓரத்துல எல்லாம் அடிக்கும் சமுத்திரக்கரையில எல்லாம் எந்த ஊர்ல அடிக்க போறதோ தெரியல இப்படி வருஷா வருஷம் அது என்னமோ அப்தபூர்த்தி மாதிரி ஆரம்பிச்சிருச்சுன்னு என்ன காரணம் ஆராய்ச்சி மூல யாரு போய் நிறுத்த முடியும் கவர்னர் போனா நிறுத்த முடியுமா பிரதமர் போனா நிறுத்த முடியுமா திவிதியர் போனா நிறுத்த முடியுமா ஆறு போய் இதெல்லாம் நிறுத்துறது சொல்லுங்க ஈஸ்வரன் தான் நிறுத்தணும் அதுக்குதான் தெய்வம் தர்மம் அப்படியே நவம்பர் மாசம்னு ஆரம்பிச்சாலே உடனே வந்து விடுவதுனே அவன் அப்த பூர்த்தி பண்ணிக்க மாட்டேங்கிறான் ஒரு வருஷம் ஆயுஷமா இது நடக்கிறதுன்னு ஆயுஷம் மாதிரி இன்னைக்கு ரேடியோல சொன்னாங்கிறா நான் கேட்கல हस्ते देवेभ्यो हव्यम् वहन्तः प्रामीयन्ता நான் இப்ப ஸ்பெஷல் காத்து அடிக்கணும்னு அனுகிரகம் பண்ணல எல்லாரையும் சுவாமி பிரார்த்திங்கோ வரப்படாதுன்னு சொல்லி அதுக்காக சொல்றேன் சோக்னிரபிபேதி தம் தேவதா பிரைஷமைச்சன் प्राब्रवीति तमशपद्धिया धिया त्वावध्यासुः यो मा प्रावोचदिति तस्मान्मत्स्यम् धिया धिया घ्रन्ति शक्तो हि அங்க போய் அண்மையம் அது தி அக்னி பார்த்தா நம்ம பிராதாக்கள் மூணு பேரிலும் தேவதைகளுக்கு தூக்கி மறிச்சு போட்டார் அந்த மூட்டை நமக்கு வேண்டாம்னு விட்டு நினைச்சார் தேவதைகள் வர விட மாட்டேன் இது உங்காத்து வேலை நீ செஞ்சா ஆகணும்னு குடிக்க வந்தார் அது என்ன செய்ய வேண்டிய வேலை செய்ய அவனா திருக்கழுக்குன்றத்துல சிவன் கோவிலுக்கு வைஷ்ணவ ஜலம் கொண்டு போய் கொட்டணும் இந்த மலை மேல அவன் அவன் இந்த வேலை வாண்டா இது நாலனா சம்பளம் நிச்சயம் இது வாண்டாம்னு நினைச்சார் வாண்டாம்னு அவர் வெளியே கொடுத்துட்டு போனா அவ பரம்பரையா செஞ்சு வராது போனா மறுநாள் வயிற்று இருக்கு கைத்தொழில துடிக்கிறேன் டாக்டர் போய் கேட்டார் எனக்கு ஒன்றும் தெரியலன்ட்டு உடனே மூணு நாள் ஆச்சு மெட்ராஸ் போனார் மறுபடியும் இங்க வந்து ஒரு குடம் ஜலத்தை தூக்கினார் இருந்து இல்லை அவன் அதுல இருந்து நாலனா கொடுத்தாலும் கூட நானும் தான் தூக்குவேங்கிறாருன்னு அது வந்து நம்ம மதத்துல வேறு திருவீந்திரபுரத்தில் போய் பார்த்தா மூவராகியும் மூவராகிய ஒருவனையும் ஆழ்வார் பாடியிருக்கார் அவன் நெத்தியில கண்ணு சுவாமி லட்சுமிநாதனுக்கு தேவநாதனுக்கு தலையில ஜட்டேன்னு வைஷ்ணவாள் பூஜை அவன் நித்தியவேத பாராயணம் அங்க நித்தியோத்சவம் என்ன பண்ணினா அக்னி என்ன பண்ணார் ஜலத்துக்குள்ள போய் பூந்துருப்பார் ஜலத்துக்குள்ள பூந்தன உடனே ஜலத்துல இருக்கிற மத்தியங்களுக்கு எல்லாம் எரிச்சல் தாங்கல்ல தேவதைகள் அப்படியே ஒரு வருடமா தொழில் வரபோது இந்த மத்தியங்கள்லாம் என்ன பண்ணிட்டு காண்பிச்சு கொடுத்துட்டு தேவதைகளுக்கு இதோ அக்னி உள்ள இருக்கான்னு உடனே தேவதைகள் அங்க வந்து பிடிச்சுட்டா குறவளைய அக்னிய உடனே அக்னி தேவதைகள் பிடிச்சு இருக்கிறா அவளை ஒண்ணும் இவருக்கு பண்ண முடியல இந்த மச்சங்களை செபிச்சாராம் என்ன இப்படி என்ன நீங்க காழ்மிச்சு கொடுத்ததுனாலே இனிமே லோகத்துல வேணும்னே மீன் குத்தகைன்னு சன்னியாசி முதற்கொண்டு குளத்துல விட சொல்லி அந்த பணத்தை வாங்கி மடம் கட்டணும்னு செபிச்சுட்டு போயிட்டார் ஆனா இப்பவும் அந்தந்த ஊர்ல நல்ல யோக்கியாலா இருக்கிறவா மீன் குத்தகைக்கு ஆளை கூப்பிடுறாருன்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவன் புத்தி பூர்வகமா உங்களை கொல்லணும் சிங்கேரி ஒரு இடத்துல மீனை கொள்றதில்ல ஒரு நாலு பல்லாங்குக்கு பார்த்தா அது மாட்டுக்கு இருந்து இத்தனை அடி நீளம் மீன் அங்க மீன் பிடிக்கப்படாதுன்னு வச்சிருக்கா பாக்கி இடங்கள்ல எல்லாம் வேதம் வந்து அக்னி சபிச்சு விட்டா அப்படி சொல்றாள் இப்போ குளத்துக்கு குளம் ஒரு ஒரு குரு நல்ல தர்மிஷ்டால் கூட அப்படியே பாஷி குத்தகைன்னு விடுறது நீன்னு சொல்றது இல்லை பாஷிங்கிறது அப்படி சொல்லி ஏ குடிச்சுடுவோங்கிறது அவன் பாஷியும் அள்ளின்னு இதையும் சேர்த்து விடுவான் அப்படி பக்திக்கு சபிச்சதா ஒரு கதையெல்லாம் இருக்கு அப்புறம் அக்னியை பார்த்தா அவருக்கு பாருங்க அவருக்கு இருக்கிற கருணையை தேவதையெல்லாம் நிர்பந்தம் பண்ணி சொன்னால் அவருக்காக அக்னியை சுஷ்டகதேஸ்வாகனு ஒரு ஹோமம் எங்க பிராதாக்கள் உங்களுக்காக சுமந்து அவ வந்து லோகத்து கூட்டா மறிச்சு அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும்னு கேட்டாரு எதை கொடுக்கறது அதுக்கு அக்னி ஒரு வழி சொன்னார் உங்களுக்காக ஹோமம் பண்ற பொழுது தவறி அந்த பகுதிக்கு வெளியில அந்த அக்னியை விட்டு தவறி கீழே விழுந்துட்டேனா அது எங்க பிராதாக்களுக்கு போய் சேரணும்னு கேட்டாரு அதனால இப்ப ஏதாவது தவறி ஹோம் பண்ணிட்டா அதை மறுபடியும் எடுத்து ஹோமம் பண்ணாது அக்னியில வேற அண்ணன் எடுத்து பண்ணா அது அவ பிராதாக்களுக்கு போயிட்டு அது அக்னியினுடைய பிராதாதான் எடுத்துக்கலாம் பொண்ணுக்கு ஓதின ரவிக்கே மாப்பிள்ள நான் போட்டுக்கிறேன்னு சொல்லலாமா சொல்லப்படா அவதாரத்துக்கு ரவிக்கை கொண்டு போட்டு இவன் நான் கைக்குட்டியா வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவானே இந்த இடத்துல பயிலா இருந்தா அவர் ரவிக்கையை கணக்கா பண்ணேன் அவர் ரவிக்கு அவளை சேர்ந்தது அது கீழே விழுந்தது அக்னியினுடைய பிராதாக்களுக்கு தான் இப்படி வேதம் போய் இப்படி கதையெல்லாம் சொல்லும் இந்த கதை எல்லாத்தையும் காட்டா அக்னியில ஹோமம் பண்ற போது இதெல்லாம் புரியுமே தவறி கீழே விழுந்துட்டா தெரியாத எடுத்து உடனே அக்னியில மறுபடியும் போடுவான் அக்னியில போட்டு இளையம்மன் மறுபடியும் எடுத்து மடியில போட்டு விடுவான் அப்புறம் எடுத்து அப்புறம் வாயில போட்டு விடுவான் இதையா பண்ணுவான் வாயில போட்டு நிலையெல்லாம் அக்னியை தூக்கி விடுவோம் உடனே நிஷ்கிராமம்ச்சாப்யபஷ்யன்மஹாத்மனாந்தக்னியானவன் தேவதைகளுக்கெல்லாம் அவிர்வாதம் கொண்டு போய் கொடுக்கிறவனாகினாலே அந்த ஹவிஸெல்லாம் வாங்கிண்டு தேவலோகம் பரப்புற பொழுது கார்பபட்சத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாள் இந்த சப்த பத்னிகள் இது ரூபவதிகளா ஸ்வேஸ்வாசனேஷுபவிஷ்டாயம் ரொம்ப அற்புதமான கேசமாம் திவ்யமான நேத்திரமாம் திவ்யமான முகமாம் இது ரூபவதிகள் ஒரு ஸ்திரீகளும் அவரை பார்த்தார் அக்னி என்ன பண்ணா ஆஹா இப்படின்னா இருக்கணும் பத்திரின்னு நினைச்சாரா சதத்ரதேன கலக்கம் ஏற்பட்டுதான் அவ இடத்துல ஒரு பிரமையானது உண்டாயிடுதான் அக்னி பகவானுக்கு பத்னி திருஷ்டுவா விஜேந்திராணாம் பத்னி காமவசம் ரிஷி பத்னிகளை பார்த்து காமத்துக்கு வசமாயிட்டாராம் அக்னி பகவான் உடனே என்ன பண்ணினான் ஆகினால உடனே யோகிச்சாரா அவளால பாணி கிரகணம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயை போய் நாம் வந்து நினைக்கலாமா மகாத்மாக்களுடைய பத்தினிகளை இது ரொம்ப பெரிய தப்பாச்சு நன்யாயம் சுபிதோஷியகம் இது நியாயம் இல்லை நான் இப்படி நினைச்சது என்று தன் மனசை அவரே கண்டிச்சுக்கிட்டார் அம்மாவாள் வந்து பரபுருஷனை கண்ணால் கூட பார்க்காதவர்கள் அப்படிப்பட்ட ஸ்திரீகளை போய் நான் மனசனால் நினைக்கிறேனே அடையணும் இது பெரும் தப்பாச்சையா காமா காமயாம்யம் निरुष्य तत्र सुचिरम् இப்படி அங்கிருந்து பார்த்து அந்த பத்னிகள் பேரிலையும் கார்கபட்ச குண்டத்திலிருந்து அப்படி ஜுவாலா ரூபேன்னு அவர் பார்த்து பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இப்படிப்பட்ட ஸ்திரீகளை நாம் போய் கிரகிப்பது அநியாயமாயும் இருக்கு சொல்லி அதனால என்னாச்சு காட்டுல பூட்டாரா தன் பத்னி சுவாகாங்கிற பத்னியை அவளை விட்டுவிட்டு காட்டுக்கு போட்டாராம் காமத்தினால் ரொம்ப துக்கத்தடைஞ்சு அடைஞ்சு இன்னமே உயிரை வச்சுக்கிறது இல்லே அப்படி இன்னும் சில பையன் நான் அந்த பொண்ணதான் பண்ணிப்பேன் எதையாவது பொண்ணு அவளை பண்ணிக்கலன்னா உயிரை விட்டு விடுவேன் அவன் சில பையன் உடவும் விட்டு விடுவான் விட்டுட்டா என்ன அங்க வருவாள் அங்க போய் என்ன பண்ணுவேன் பிசாசா போறப்ப ஆலமரத்தில் உட்காந்துருப்பேன் என்ன அங்க போனா கல்யாணம் அவனுக்கு கல்யாணத்துக்கா நீ அங்க போயிருக்கே அவன் உதவும் உதவி பண்ண காமவசங்கத்தாள் கன்னிக்கையை கொடுத்து கல்யாண மண்டபத்திலேருந்து அவளுக்கு டீய பார்க்கலையோ இந்த அக்னி இந்த அக்னி படிச்சிருக்கிற பாட்டை பார்த்தா இந்த நாள் பசங்கள்லாம் தேவையில்லை சில பசங்க அப்படி பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணவாள் அப்படி விட்டு விட்டு கவனிக்கிறது இல்லை அப்படி எல்லாம் பண்றாம பாருங்க இதை பாக்குறோம் அக்னி பாக்குற போது முதல்ல அக்னியை அடிச்சு விட்டு அப்புறம் இவெல்லாம் அடிக்கணும்னே சுவாஹாத்தம் தக்ஷதுஹிதா प्रथमा காமயத்ததா உடனே என்ன பண்ணினாள் சுவாகாங்கிற அவள் வந்து உத்தம பதிவிரதை அக்னியினுடைய பத்னி அவள் இப்படி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டு போட்டாரேன்னு அவள் ரொம்ப நாள் துக்கப்பட்டு இருக்காள் அவளுக்கு தெரிஞ்சது சப்தரிஷியுடைய பத்னிகளை இவர் கீச்சு அக்னி இதுக்காக இது காட்டுல போய் வேண்டாம்னு சொல்லிட்டு உயிரை விடுறதுக்கு எத்தனை பண்ணிட்டு இருக்கார் அக்னின்னு தெரிஞ்சின்றாள் அந்த அம்மா அவள் பத்திவர்த்தையாகினால அவளுக்கு ஒரு சக்தி உண்டு என்ன சக்தினால் தன்னுடைய பாத்திவர்த்திய வளர்த்தனால சப்தரிஷி பத்னிகளுடைய உருவத்தை எடுத்துக்கிற சக்தி அவளுக்கு உண்டு நாளா எப்படி அவரை வசப்படுத்தலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாள் சாத்தியுடா இருக்கிற ஸ்திரீகள் அப்படிதான் ஏதாவது முரடா இருக்கிற பர்த்தா தப்பு பண்ணினா கூட அவனை திருத்தத்துக்கு வழி பார்ப்பார் அப்படி பார்த்து பார்த்து நல்ல காலம் வரும் ரொம்ப அம்பாள் உபாசிச்சு தாம்பத்தியார்த்த உமாம்சத்தையும் ஏதாவது ஜாதகத்துல கோளாறு இருந்தா தானே அப்படி ஆகும் அப்படி இல்லை ஆகாது ஒரு மனுஷனா வேணும்னு அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படி ஏதாவது ஜாதகங்கள்ல தோஷம் இருக்குன்னு சுக்கரன் நீச்சனா இருப்பான் அல்லது அந்த அம்மா ஜாதகத்துல நீச்சனா இருப்பான் அவ ஜென்மாந்தரத்துல புருஷனை ஏதாவது படுத்தாத பாடுபடுத்திருப்பாள் அதெல்லாம் வந்து இப்போ இந்த பயப்படுத்துவோம் திருப்பி அப்படிலாம் இருக்கும் அது அதனால அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு அம்பாள் ஆராதிச்சு நல்ல காரியங்களை பண்ணி சுமங்கலிகளுக்கு பூங்குவோம் சந்தனம் புஷ்பம் ரவிக்கு கூட்டே தன்னால முடிஞ்சது அப்படியே கொடுத்து அப்படி அந்த பாபங்கள் எல்லாத்தையும் விலைக்கு கண்டு பர்த்தா தன்னத்துல வசப்பட முடியாது பண்ணிக்கணுமே தவிர்த்து அதுக்காக இவன் வந்து கோபதாபத்தை அடைஞ்சோ இல்ல பல்லாங்குளத்துல விழுந்தோ அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பிரம்மராட்சதா புறப்பள் அது தவிர வேற ஒன்றும் பலம் இல்லை அவனை ஒன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு விசாரிப்பா நீ என்னமோ பண்ணிவிட்டேன்னு அதெல்லாம் பண்ணிக்கூடாது விவேகிகள் ஜீவனுக்கு இருந்துட்டா சரீரம் இருந்துட்டா க்ஷேமம் உண்டாயிடும் நினைச்சாளா இந்த சுவாகாங்கிற அக்னியனுடைய பத்னி இவர் சப்தரிஷி பத்னிகளை நினைச்சு பண்ணி காட்டுல போய் உயிரை விட எத்தனை பண்றது ஒண்ணு பண்ணிவிடுவோம் நம்ம தப்போ பலத்தினாலே சப்தரிஷி பத்னிகளுடைய ஸ்வரூபத்தை எடுத்துன்னு காட்டுக்கு அவர்கிட்ட போவோம்னு தீர்மானம் பண்ணியாகம் சப்தருஷி பத்னீரூபாணி பாவகம் அவர் மனசுல எப்படி இஷ்டம் இருக்கோ ஆமா அவன் மடியா வச்சு கட்டி விடாதும்மா கட்டிக்கிறேன் ஆறு ஆறு கட்டம் சொல்றா பாருங்க ஆமா அவன் சொல்லுவானே சிலவன் மடியா வச்சு நீ கட்டி விடாதும்மா சம்சாரத்தை நீங்க எப்படி சொல்றோ எப்படி கட்டிக்கிறேன் சொல்றது போல அவருக்கு அக்னிக்கு இஷ்டமான ஒரு பத்னியாக தான் അഗ്നി அகம் രൂപത്തെ പോയി തൃപ്തിയായ പണി വെച്ച് നാം സുഖത്തടഞ്ഞുവിടുവോന്ന് തീരുമാനം പണിനാളാം காமயிஷ்யாமி காமாயிஷ்யாமி காமார்த்தம் ஆதாம் ரூபேண மோஹிதம் காமயிஷ்யாமி காமார்த்தம் தாசாம் ரூபேண மோஹிதம் அவர்களுடைய ரூபத்தினால் மோகத்தடைஞ்ச அக்னியை திருச்சி பண்ணி வைப்போம்னு அக்னியினுடைய பத்னி சுவாகா போறாள் அங்கிருந்து போய் அக்னியை போய் நமஸ்காரம் பண்ணினாள் என்ன சொன்னாள் எனக்கு உங்களை பார்த்ததுமே கொண்டு மனசு உங்கள்கிட்ட ஏறமிச்சிருது நீங்கள் என்ன திருப்தி பண்ணி வைக்காத பட்சத்துல ஜீவனை விட்டு விடுவேன் நாளாம் கரிஷ்யசினே தேவம் கரிஷ்யசி நேதேவம் தூடுவேன்னாலாம் அங்கிரஸ் சப்த ரிஷி பத்னியில ஒத்தியாக வேஷம் போட்டு கொண்டு போய் சுவாகாதான் சொல்றாள் இப்படி அவர் என்ன நினைச்சிருந்தார் சப்த ரிஷி பத்னியே வந்துட்டாள் நினைச்சிருந்து நான் வந்து திருத்தியாருடைய பத்னியாச்சே இது பாபமாச்சே என்ன இல்லைன்னா ஜீவனை விட்டு விடுவேன்னாள் அவள் பார்த்தார் உயிரை விடுற பாபம் நமக்கு வரப்போறதுன்னு நினைச்சிருந்து அவளை திருப்தி பண்ணி வச்சார் உடனே இவள் பார்த்தாள் அவரிடத்திலிருந்து கிடைச்ச வீரியத்தை தேஜஸ்வி தன் கையினால் எடுத்துக்கின்றாள் எடுத்துக்கிட்டு அக்னி இருந்த காட்டுல ஒரு கொடி வீடு கட்டின்னு உட்காண்டிருக்கு உள்ள அங்கிருந்து வெளியில வந்தாள் வந்ததே சப்த ரிஷி பத்தினியனுடைய உருவத்தோட போனா எத்தனையோ எல்லாம் காட்டுல தப்பு பண்றவாள்லாம் என்ன நினைப்பாள் அந்த சாப்தி வந்து அக்னிகிட்ட ஏதோ தப்பு பண்ணிட்டு போறதா நிரபராதினிகளான ஸ்திரீகளுக்கு கெட்ட பேர் வருமே அவருடைய நல்ல எண்ணத்தை பாருங்க தோஷம் வட்சந்தி பாவகே அக்னி விஷேகமான தப்பை சப்தரிஷி பத்னிகள் பண்ணிவிட்டாள் மகான்கள்லாம் தூஷிக்க ஆரம்பிச்சுடுவாள் அந்த கட்ட அபவாதத்தை பதிவர்த்தகளுக்கு வைக்கப்படாதுன்னு இவள் என்ன பண்ணினான் தஸ்மாதே தத்ரக்ஷமான கருடீ சம்பவாமியம் பெண்களுடனாய் கருடனாகத்தானாகி ஆகாசத்துல பறந்து போடுவோம் அந்த இந்திரியத்தை கையில் எடுத்துண்டு குருடனுடைய உருவம் கொண்டு பெண்களுடனாக ஆகாசத்தில் பறந்து போனாளாம் என்ன பண்ணினான் நாள் கங்கா தீரத்துல ஸ்வேத பர்வதம் திவ்யமான பர்வதம் கங்கா தீரத்திலே அபஷ்யது பர்வதம் பர்வதம் ஸ்வேதம் கைலாசத்திலேயே ஸ்வேத பர்வதம்னு ஒரு பர்வதம் கைலாசமே ஸ்வேதம் தான் அதுல தனிப்பட்ட ஒரு பர்வதம் அந்த பர்வத்தத்துல ஸ்கந்தகிரின்னு பேர் இதற்கு அந்த ஸ்வேத பர்வத்தத்துல தங்கமயமான ஒரு குண்டம் சித்தி ஏழுகல பாம்புகள் காவல் எங்கு பார்த்தாலும் நாலபுரத்திலும் கர்ப்பம் நடுப்புற தங்க குண்டம் ஸ்வேத பர்வத்தத்தில் கஞ்சா ஜலம் சித்தின் இருக்கதை அபஷ்யது பர்வதம் ஸ்வேதம் திருஷ்டி விஷை சப்தீர்ஷை குப்தம் போகிபிரத்புதை குப்தம் போகிபிரத்புதை அத்புதமான அஞ்சு சில பாம்புண்டு ரெண்டு சில பாம்புண்டு நாகூர்ல ரெண்டு சில பாம்பு பார்க்கலாம் இந்த அரசலார் சங்கமத்துல அவன் அது புட்டுன்னு கடிச்சு போட்டு ஸ்நானம் பண்ணா அந்த கரையிலேயே ஒருத்தான் மருந்து வச்சுட்டு இருக்கான் அவன் உடனே குடுப்பன் அந்த இதெல்லாம் மயக்கங்கள்லாம் போடுமே அதுக்காக ஜனங்கள் என்ன பண்றது அந்த நதி சங்கமம் ஸ்நானம் பண்ணாம விடுறது விடுறதில்லை ஸ்நானம் பண்றது அந்த மருந்தையும் வாங்கி சாப்பிடுறது சிலவன் வந்து கிளப்ல எப்படி சாப்பிட்டு உடனே டாக்டர்த்தையும் மருந்து வாங்கி சாப்பிடும் பாருங்க அவனுக்கே தெரியும் ஜெரிக்காது நமக்கு அப்படி சிரமப்படுவானேங்கிறேன் ஜெரிக்காதுன்னு தெரிஞ்சா நிறுத்தி பண்ணான் ஜெரிக்காதுன்னு தெரிஞ்சு என்ன சாப்பிட்டுட்டும் மருந்தையும் போய் உடனே கேட்பேன் டாக்டர்கிட்ட போய் அது மாதிரி அந்த அது புண்ணியம் இருக்கிறதுனால போய் ஜனங்கள் விடுறதில்ல அது ஒரு சில பேரை கடிக்கிறதுல சில பேர் வந்து ரெண்டு பக்கத்துலயும் அதுக்கு தலை வால்லையும் தலை தலையிலையும் தலை பக்கத்துலையும் ரெண்டு பக்கத்துலயும் அதுக்கு சிரசு அது எது வாழ்லையும் சொல்ல முடியாதுன்னு ரெண்டு பக்கத்துலயும் தலை இருக்கு புற்றுநோய் கடிச்சு கொடுக்குது கடிச்சா உடனே ஒரு ஒரு உடனே மருந்து கொடுப்போம் சரியா போடும் அதுக்காக ஒருத்தவங்க உட்காந்துருக்கானே அஹோராத்திரமா அரா வரணும் கடிக்கணும்னு வந்து உட்காந்துருக்கானே அவன் அவன் அதுதான் நினைப்பான் அது அனுகூலம் ஆயிடுறது உடனே ரெண்டு சில பாம்பு அஞ்சு சில பாம்பு உண்டு ஏழு சில பாம்பாம் ஸ்வேத பருவத்தில் சப்தீர்ஷை ാക്ഷിപത്കാഞ്ചനെ കുണ്ടേ ശുക്രം സാ ശുഭ ശുക്രം സാ ത്വരിതാ ശുഭ അഗ്നികത്തിലിരുന്ന് കിടച്ച് ഇന്ദ്രിയത്തെ കൊണ്ടുവന്ന സ്വർണകുണ്ടത്തിൽ ശ്വേതപർവ്വതത്തിൽ വീഴ്സലപ്പാമ്പുകൾ കാവലിരിക്കും ഗർഭത്തിനാൽ ചൂഴപ്പെട്ട ഗംഗാതീരത്തിലുള്ള മലയിൽ കൊണ്ടുപോയി പോട്ടാളാം തങ്കക്കുണ്ടത്തിൽ മറുപടിയും ഉടനെ இன்னொரு ரிஷியினுடைய பத்னியினுடைய ரூபத்தை எடுத்துள்ளாள் அக்னிட்ட போனாள் சிஷ்டானாமபிதேவி மகாத்மனாம் பத்னீரூபதாம் ரமயாமாசபாவகம் பாக்கி இன்னும் ரிஷியுடைய பத்னியுடைய உருவத்தெல்லாம் இடத்துல அக்னிட்ட போறது அவர் என்ன நினைச்சுட்டார் சப்தரிஷி பத்னியிலே நமக்காக வரான்னு நினைச்சிருந்தார் சப்தரிஷி பத்னி இல்ல அவர் பத்னி தான் இப்படி வரா டிராமாவில கோஷம் போட்டுனா போல அங்கிருந்து வந்து அந்த இந்திரியத்தெல்லாம் ஒண்ணு நீங்க கொண்டு வச்சால் இப்படி ஆறு ஆறு ரிஷிபத்தினுடைய வருஷத்தை போட்டு வந்துட்டாள் மறுபடியும் அருந்ததியினுடைய ரூபத்தை போட்டுக்கிறதுக்கு ஆன மட்டும் பார்த்தாள் இவள் பாத்திவரத்திய பலத்தால அருந்ததியினுடைய ரூபத்தை போட்டு முடியலையா என்ன காரணம் பிரபாவே அவள் பண்ணிருக்கிற ஜபம் பர்த்தாவுக்கு அவள் பண்ணிருக்கிற பணிவிடையும் அருந்ததி அப்படி சுசூரம் பண்ணினவளா அதனால வசிஷ்ட பத்னியான அருந்ததியினுடைய ரூபத்தை மட்டும் தரிக்க முடியலையாம் சத்கிருத்தஸ்துனிக்ஷிப்தம் அக்னேரேதூருத்வூத்தே பிரதிபதி அமாவாசியர்கள் துலாமாசம் அமாவாசியகழிச்ச பிரதமையில கொண்டு போய் எங்கு போட்டாளாம் ஸ்கந்தசஷ்டி உற்சவம் ஆரம்பிக்கிறோமே பிரதமை இன்னைக்கு அந்த பிரதமை இன்னைக்கு கொண்டு போயிட்டாளா இந்த அக்னியினுடைய பத்னியான சுவாகா இந்த சுவாகா இவளை ஏச்சுவிட்டாள் ஒத்தி இன்னூத்தி நாள் இந்த அக்னி இன்னொருத்தர் ஏச்சுவிட்டான் நாள் யாருன்னாள் பரமேஸ்வரன் அக்னிக்குள்ள போந்துட்டாரா இந்த சுவாங்கிற ஸ்திரீட்ட அம்பாள் பார்வதி போந்துட்டாளா இவ அவவாஷத்தை எடுத்துட்டா அவ இங்க வந்து பூந்துட்டாள் அதனாலதான் ஸ்கந்தனுக்கு அப்பா அம்மா பரமேஸ்வரன் அப்படி வந்திருக்குன்னு அது அப்படி புரியாது லோகத்துல பாரதத்துல ஸ்கந்த சித்திரத்தை ரொம்ப நல்லா அழகா சொல்லியிருக்காள் அருந்ததியினுடைய ரூபத்தை மட்டும் எடுக்க முடியலையா இது ரொம்ப ஆச்சரியம் இது அருந்ததியினுடைய தப பிரபாவத்தினாலையும் அந்த பர்த்தாவுக்கு அவ பண்ணிருக்கிற பணிவிடையினாலேயும் அருந்ததியினுடைய சாரூபியத்தை அடைய முடியலையா அந்த சுவாகாங்கிற பத்னினாலே பிரபாவேஷூஷணேன தஸ்யாஸ்தப பிரபாவேன भर्तृशुश्रूषणेन भर्तृशुश्रूषणेन च ऋषिभिः ऋषिभिः पूजितम् पूजितम् ஸ்கந்தம் अनयति ஸ்கந்ததாம் ததா. ரிஷியெல்லாம் பூஜை பண்ணினாலாம் நான் பரமேஸ்வரனுடைய வீரியம் பார்வதி நடத்திலேன் கிடைச்ச வீரியம் என்று மகான்களான மகர்ஷிகள்லாம் அந்த தேஜஸ்வி ஸ்வர்ண குண்டத்தில் பூஜை பண்ணினாலாம் என்ன ஆச்சு நாள் ரெண்டாவது நாள் உடனே ரெண்டாவது நாள் உருவம் தெரிய ஆரம்பிச்சுட்டாம் மூன்றாவது நாள் சிசுவாக ஆயிடுதாம் சதுர்த்தி இன்னைக்கு விளையாட ஆரம்பிச்சு விட்டான் அஞ்சா நாள் பார்த்தா ஷட்சிராக ஆறுதலையாம் பனிரெண்டு கண்களாம் பனிரெண்டு கைகளாம் ஒரு சரீரமாம் ஒரு கழுத்தாம் ஒரு உடலாம் ரெண்டு சரணமாம் பனிரெண்டு கைகளாம் பனிரெண்டு கண்களாம் ஆறுமுகமாம் அப்படி ஆயிடுதான் ஷட்வக்திரம் துவாதசபுஜம் விபாதம் சுமனோகரம் வபுஷ்புபோஷஜகாம் மங்களாயுஷ்யவர்தனம் காந்தத்திலே ஷட்வக்திரம் துவாதசபுஜம் द्विपादम् सुमनोहरम् वपुष्पुपोष जगताम् மங்களாயுஷ்யவர்தனம் ஆறுமுகம் பனிரெண்டு கண்கள் பனிரெண்டு கைகள் புபோஷ ஜெகதாம் மங்கள ஆயுஷ்யவர்தனம்னா ஜகத்துக்கெல்லாம் மங்களத்தையும் தீர்காயுஷையும் கொடுக்கும் சரீரமாம் ஸ்கந்த சரீரம் அப்படி ஸ்கந்தனானான் அப்ப சாட்சாது மகாவிஷ்ணு வந்தாள் இந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுக்கணுமே ஆறு கொடுக்கறதுன்னு கவலைப்பட்டா அம்மாவையும் காணும் அப்பாவையும் காணுமுங்க இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தா என்னமோ அம்மா அப்பா தெரியாத குழந்தை ஜப்பான்ல பிறக்கிறா போல இல்ல சீமையில பிறக்கிறா போல இல்ல சீமையில அமெரிக்காவில இல்ல ரொம்ப குழந்தைகளுக்கு ஆறு அம்மானும் தெரியலையா அப்பானும் தெரியலையா அதனால என்ன பண்ணிட்டா இப்போ விவாகம் பால்யத்திலேயே பண்ணணும்னு பதினாலு ஸ்டேட்ல உத்தரவு போட்டாளா ஆஹ் பால்ய விவாகம் ருத்துவாரத்துக்கு முன்னாடியே பண்ணணும் ஏன்னா அம்மா அப்பா புரியாம போடுறது பசங்களுக்கு என்ன இனிஷியல் வைக்கிறது ரொம்ப குழந்தைகள் அப்படி கொண்டு போட்டு போடுறாளா அதுக்கு ஒரு இடம் இருக்கா கொண்டு வச்சுட்டு போடுவான் பேசாம அப்படி காக்காய்க்கு சாதம் வைக்கிறா போல இது என்ன அநியாயம் இல்லையோ அதுக்காக பதினாலு ஸ்டேட்ல அமெரிக்கா போட்டு வந்தவாள் சொன்னால் பதினாலு ஸ்டேட்ல பால்ய விவாகம் பண்ணணும் பர்த்தா இருந்தாருன்னு புரிஞ்சு போயிடணும் அவளுக்கும் தெரிஞ்சு போடணும் இனிமே பிறந்த பயலுக்கும் அப்பா அம்மாவும் நமக்கும் தெரியணும் உலகத்துக்கு இல்லை அப்படி பண்ணிவிட்டாளுங்கிறாள் அவள்லாம் நம்ம ஊர்ல இருந்த தர்மம் வேணும் வேணுங்கிறான் நம்ம ஊர்ல நமக்கு பிடிக்கல இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு தோன்றது என்னத்த சொல்றது ஷட்வக்திரம் துவாதசபுஜம் द्विपादम् सुमनोहरम् वपुष्पुपोष ஜகதாம் மங்களாயுஷ்யவர்தனம் மகாவிஷ்ணு இந்த குழந்தைகளுக்கு ஆறு ஸ்தன்யம் கொடுப்பதுன்னு கவலைப்பட்டாள் ஆகாசத்திலே ஷட் கிருத்திகைகள் கிருத்திகா நட்சத்திரம் ஆறு ஸ்திரீகளவா அவளை கூப்பிட்டு நீங்க குடும்பம் நாள் அங்கிருந்து வராள் வந்த உடனே ஸ்தன்யம் பீலிட்டு அடிச்சுது ஒரு குழந்தைக்கு ஆறு சிலை இருந்தா ஆறு பேர்கள் என்னவா கொடுக்க முடியும் கந்தன் உடனே ஆறு குழந்தைய ஆயிட்டாள் அப்படியே அள்ளி கட்டி எடுத்தாள் ஆறு பேர்களும் தண்ணி கொடுத்தாள் அப்ப பரமேஸ்வரன் பார்வதியை நேர்ந்து வந்துட்டாள் வந்து அனுகிரகம் பண்ணினாலாம் என்ன அனுகிரகம் பண்ணினாள்னா இனிமேல் லோகத்திலே கந்தனுக்கு பேர் கார்த்திகேயன் கிருத்திகேயனுடைய பிள்ளைகள்னு ஒரு பேர் வரட்டும் அந்த கிருத்திகா நட்சத்திரத்தன்று ஸ்கந்தனை யாரு பூஜிக்கிறாளோ அவளுக்கு ஸ்கந்தன் சர்வாதிஷ்டத்தையும் கொடுக்கணும் என்று கிருத்திகைகளுடைய ஒரு பெரிய உபகாரத்தை ஞாபகம் வச்சுக் கொள்வதற்காக கிருதஜதையை காட்டுவதற்காக அப்படி ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணினால் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனுமாய் இப்படி ஸ்கந்தன் திவ்ய ரூபத்துடன் பிரகாசிச்சானாம் திருத்தீயாம் சிசுர்பௌ ദ്വിതീയാമഭിവ്യക്തീയം ഉരുവൻ തെളിഞ്ഞതാം அங்க நாலாவது நாள் நல்ல திவ்ய ரூபத்துடன் அழகான குழந்தையாக ஆயிட்டாளாம் அங்க பிரத்யங்க சம்பூதா சதுர்ச்சாமபவத்குஹீதந்து பஞ்சமேந்திரீதனம் திவ்யமான வில்ல கையில் எடுத்துட்டாளாம் அவன் உயர்ந்த வில்ல எடுத்துட்டாளாம் அஞ்சு நாள குழந்தை அவன் ஆறாவது நாள் ஷஷ்டி அன்னைக்கு சூரபத்மனுடைய சம்மாரம் ஆறு நாள் குழந்தை இத்தனை கண்ணிய காரியம் பண்ணியிருக்காள் இப்ப அறுபது வயசு குழந்தைக்கு ஒண்ணும் தெரியல என்ன ஆறு நாள் குழந்தை ஸ்கந்தன் இப்படி பெரிய காரியம் பண்ணிருக்காளாம் பரமேஸ்வரன் மகாரம் பண்ணின பரமேஸ்வரன் அசுரால் அனுகிரகம் பண்ணுவதற்காக வச்ச பெரும் வில்ல தூக்கி பிடித்தாம் ஸ்கந்தன் அந்த பெரும் வில்லை கையில் எடுத்து கர்ஜிச்சாளாம் ஸ்கந்தன் ശബ്ദം പോട്ടാളാം തുരീയമെങ്കിടിപ്പതുപോൽ ശബ്ദം പോട്ടത് ചെയ്യുന്ന ദിഗ്ഗജത്തിലെ രണ്ട് യാനെ അറുത്തുകൊണ്ട് ഓട ആരംഭിച്ചു ചിത്രം യാനകൾ ദിഗ്ഗജങ്ങൾ പറന്നുകൊണ്ട് ഓട ആരംഭിച്ചു സാന്തനാഥത്തെ കേട്ടി उत्पेततुम् உத்பேததும் மகாநாகௌ चित्रश्चैरावत சித்திரம் ஐராவதம் ரெண்டு யானைகள் திக்கஜங்கள் பறந்துகிண்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் இந்த நாதத்தை கேட்டு अभ्याम् गृही வாஹாபியாம் கிரகீத்வா பாணிபியாம் शक्तिम् चान्येन पाणिना திவ்யமான கையினால் வில்ல ரெண்டு கைகள்னால் வில்ல எடுத்திருந்தாள் இன்னொரு கையில சக்தி வேலை எடுத்திருந்தாளாம் சாட்சாத் அம்பாளுடைய ஸ்வரூபம் அம்பாளே சக்தி வேலாக வந்தாள் அதனாலதான் ஆச்சாரியாள் சக்தி முருகனுடைய கையில் உள்ள வேலை பத்தி எடுத்து ஸ்லோகம் பண்ணிவிட்டாள்னே சக்தே பஜேத்வாம் ஜகதோ ஜனித்ரீம் சுகசிய தாத்ரீம் நமோ நமஸ்தே குஹஹஸ்தூஷே பூயோ நமஸ்தே அம்பாளுடைய சுரூபம் முருகனுடைய கையில் இருக்கும் சக்தி வேல் அந்த வேலை என் ஹிரதயத்துல நீ இருக்கணும் நீ என்னெல்லாம் பண்ணுவே தெரியுமா சுகசிய தாத்ரீம் சுகத்தை கொடுப்பாய் பிரணதார்த்தி ஹந்திரீம் ஒரு நமஸ்காரம் பண்ணினால் அவளுடைய மனக்கவலை எல்லாம் போக்குவாய் நமோ நமஸ்தே குஹஸ்தூஷே ஸ்கந்தனுடைய கையில் அலங்காரமாயிருக்கும் ஹே சக்தி வேலே நீ என்ன பண்ணணும் தெரியுமா நாள் பூயோ நமஸ்தே மறுபடியும் நமஸ்காரம் பண்றேன் ஹிருதி சந்நிதத்வா என் ஹிருதயத்திறனி எப்போதும் இருக்கணும் என்று முருகனுடைய வேலை பத்தி ஆச்சாரிய அழகு எழுதியிருக்கார் ஆதிசங்கர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷத்தியா இருக்கணும் ஜெயமங்கல ஸ்லோகம் ரெண்டாம் பாகத்தில் இருக்கு இது இந்த சக்தே பஜயத்வாங்கிற ஸ்லோகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை நித்தியம் ஆவர்த்தி ஆறு தடவை பண்ணி ஆறு நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அது ஸ்கந்தனுக்கு அது அம்பாளுடைய சுரூபம் அந்த வே இந்த வேலை கையில் எடுத்திருந்தாராம் ஸ்கந்தன் கையினால் கையில கோழி எடுத்துக்கின்றாளாம் சாம்பிரசூடம்னு பேரு கோழிக்கு கோழி அவன் கையில கோழி அவனுக்கு துவஜம் அவன் கோழின்னா காமத்தினுடைய காம பீஜம் அது காமத்தினுடைய உருவம் சர்வ காமங்களையும் சர்வ அபிஷ்டங்களையும் பக்தர்களுக்கு கொடுக்கிறேன் என்பதற்காக பிரணவ ரூபம் மயில் அதுக்காக மயில் ஏறிட்டு பிரணவார்த்தம் தான் என்பதை காட்டுவதற்காக பிராத்மாபயத பூதானம் தத்வாபயத பூதானாம் சாசனம் பலினாமபி சர்வ பிராணிகளும் நடுங்கும்படியாய் சங்கநாதம் மணினாளாம் திவ்ய சங்கத்தை கையில் எடுத்து ஆகாசத்துல கைய வீசி மேகமண்டலங்களை எல்லாம் தூள் தூளாக அடிச்சு கீழ் தள்ளினானாம் ஸ்கந்தன் तस्य तस्य तम् निनदम् श्रुत्वा ஞபதன் பகுதா ஞபதன் பகுதா ஜனாः பகு பேர்கள் அந்த நாதத்தை கேட்டு கீழே விழுந்தாளாம் பயந்து பகு பேர்கள் அலறிண்டு ஓடி வந்து ரிஷி எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணினாளாம் ஸ்கந்தனை ஏதுதம் சம்ஸ்ரிதா ஏதுதம் சம்ஸ்ரிதா தேவம் நானாவர்ணாः சதா ஜனாः நானாவர்ணாஸ்ததா ஜனாக பல ஜாதிகள் பல ஜாதிகள்லாம் ஓடி வந்து ஸ்கந்தனை வந்து நமஸ்கரிச்சாளாம் ஸ்கந்தன் அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணினாளாம் எந்த ஜாதியா இருந்தாலும் என்ன படிப்பவர்களுக்கு சர்வக்ஷேமங்களையும் கொடுக்கிறேன் நானாம் பிராமணா சுமஹாபலான் மகர்ஷி எல்லாம் போய் பிரார்த்திச்சாள் இங்க காப்பாத்தனம் ஸ்கந்தனை போய் பிரார்த்திச்சு கொண்டாள் உடனே ஸ்கந்தன் என்ன பண்ணினான் கையில் இருந்து தன்னுடைய அபாரமான ஆயுதத்தினால் கிரௌஞ்சம் ஒரு மலை ஒரு அசுரன் கிரௌஞ்ச பருவத்தினுடைய உருவத்தை எடுத்திருந்தாள் அதற்காக அந்த மலையை போய் உடைச்சாள் சுவாமி பெரும் தொலையை போட்டாள் तेन हंसाश्च தேன ஹம்சாஷ்ட கிருத்ராஷ்ட मेरुम् गच्छन्ति மேரும் पर्वतम् கச்சந்தி பர்வதம் அது பர்யந்தம் கிரௌஞ்ச பர்வதத்தில் இருந்த பட்சிகள் எல்லாம் மேரு பர்வதத்துக்கு ஓடித்துதான் என்ன கிரௌஞ்ச பர்வத ரூபமா ஒரு அசுரன் ஆயிட்டான் கிரௌஞ்சாசுரன் அந்த அசுரனை வசம் பண்ணுவதற்காக அந்த மலையை உடைச்சாள் ஸ்கந்தன் அங்கிருந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் ஓடித்துதான் மேருவுக்கு சர்வ பர்வத்தங்களும் கந்தனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணித்துதாம் எங்களையும் எப்படி பண்ணாமல் இருக்கணும்னு பிரார்த்திச்சாளாம் பர்வதங்கள்லாம் ஸ்கந்தம் சுக்ல இந்த பஞ்சமி என்ற தினம் இந்த அர்ப்பிஷமாக அமாவாசை ஹரிச்ச பஞ்சமி இருக்கே அன்னைக்கு உலகம் முழுக்க ஸ்கந்தனை வந்து நமஸ்காரம் பண்ணினாலாம் நமஸ்கரிச்சு சூரபத்மனுடைய உபதிரவம் பொறுக்கலின்னு வேண்டிக் கொண்டாளாம் ஸ்கந்தன் கவலைப்பட வேண்டாம் ரட்சிக்கிறேன்னு சொல்லி சொன்னாலாம் அத்தனை பேர்களுக்கும் மகாகோரம் அபாரமான யுத்தத்தை சூரபத்மனுடன் செய்தாளாம் மகாத்மாவான ஸ்கந்தன் ஹிரண்யச்சூடமகுடம் ஹிரண்யாட்சம் மகாபிரபம் ஹிரண்யச்சூடமகுடம் ஹிரண்யாட்சம் மகாபிரபம் தலையில ஸ்வர்ணமயமான கிரீடமாம் அற்புதமான நேத்திரமாம் சர்வாபரணமாம் ஜோதிர்மயமான சரீரமாம் ஸ்கந்தனுக்கு உயர்ந்த பொன்னாட மேல பூச்சிருக்கான் அற்புதமான தந்தங்களாம் மனோகரமான மூர்த்தியாம் ஸ்கந்தன் மூலகத்துக்கும் நாயகனாம் மூலகம் பஜிக்கும் தெய்வமாம் ஸ்கந்தன் சதஸ்தம் பரதம் சூரம் விவானம் ஹிருஷ்டகுண்டலம் अभजत् पद्मभजत् पद्मरूपाश्रीः சாட்சாத் மகாலட்சுமி நேர வந்து ஸ்கந்தனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பக்கத்துல வந்து நின்னாளாம் மகாலட்சுமி அபூஜயன் அபூஜயன் மகாத்மான பிராமணாஸ்தம் மகாபலம் வேத வித்துக்கள்லாம் வேதத்தினால் ஷஷ்டி என்ற இதனம் பூஜை பண்ணினாலாம் அவள் எல்லாம் பூஜை பண்ணி க்ஷேமத்தை அடைஞ்சினாலாம் இப்பவும் சுக்ல சஷ்டிக்கு சஷ்டி ஸ்கந்தன பூஜை நாகருக்கு பூஜை பண்றது ஸ்கந்தன பூஜிக்கிறது உபவாசம் இருக்கிறது ஹவிஸ்த சாப்பிடுறது சஷ்டி இன்னைக்கு அப்படி இல்லைன்னா அதான் விரதமாவது இருக்கிறது பகல்ல போஜனம் பண்ணி ராத்திரி சாப்பிடாம இருக்கிறது இந்த சுக்ல சஷ்டி இன்னைக்கு அப்படி ரொம்ப அவசியம் அது அது ஸ்காந்தத்துல போய் ரொம்ப சொல்லியிருக்காள் தன்னுடைய பலத்தை அது இங்கேயும் மகாபாரதத்திலையும் சொல்லியிருக்காள் சஷ்டி என்ற இதனும் ஸ்கந்தனை ஆராதிச்சா சர்வபாகியங்களும் கிடைக்கும்னு ஸ்கந்தன் மகிழ்ச்சியெல்லாம் பிரார்த்திச்சாளாம் எல்லா உலகத்துக்கும் நீங்க க்ஷேமத்தை கொடுக்கணும் ஹிரண்யவர்ணான்னு கூட்டாளாம் ஒரே ஸ்வர்ணமயமான சரீரமாம் இந்த சரீரத்துடன் கூடின நீங்கள் ஹிரண்யவர்ண பத்ரந்தே லோகானாம் சங்கரோ உலகத்துக்கெல்லாம் நீங்க க்ஷேமத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சாளாம் நீங்க ஆறு நாள்ல எல்லா உலகத்தையும் வசம் பண்ணி நுட்டேளே துவயாஷத்ராத்ரஜாத்தேன சர்வே லோகாவசீகிருதா എല്ലാവർക്കും നിങ്ങൾ അഭയദാനം പണിയിട്ടേൽ നിങ്ങൾക്കെല്ലാം ഇനി കവലയില്ല എന്നാളാം മഹർഷിയെല്ലാം സ്കന്ദനപ്പാത്ത് തസ്മാതിന്ദ്രോ ഭവാനസ്തു തസ്മാതിന്ദ്രോ ഭവാനസ്തു ഭയങ്കരെല്ലാം നിങ്ങൾ ഹാനീന്ദ്രനായിരിക്കണം മൂന്ന് ലോകത്തിനും നിങ്ങൾ അഭയങ്കരൻ ഭയത്തെ പൂക്കരമൻ இந்திரனாக இருக்கணும்னு பிரார்த்திச்சாளாம் அப்பொழுது மகர்ஷி எல்லாம் உடனே இந்திரனும் பார்த்தான் என் பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துடுறேன் நீங்களே இந்திரனா இருங்கோன்னாராம் தேவேந்திரனும் அவன் பார்த்தான் ஸ்கந்தனுடைய மகிமையை அவன் இத்தனை அசுரனும் அசுரனும் தொந்தரவு மண்டத்துல நாம் மாட்டிக்க வேண்டாம் நீங்களே இருந்து ஒரு கோவிந்த ஸ்தானம் நூட்டான் எங்கள் இத்தனை பேர்களுக்கும் சுகாவகாலாய் க்ஷேமத்தை கொடுக்கும் இந்திரனாக நீங்கள் இருக்க வேண்டும்னு இந்திரனை வந்து பிரார்த்திச்சானாம் ஸ்கந்தனை அவருடனே சரியின் உள்ள என்ன ஊர்ல ஒரு பெரிய மீட்டிங் தந்தது இன்னார் அக்ராசம்னு போட்டு நோட்டீஸ் எல்லாம் போட்டு ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காரு இன்னொரு பெரியவரை எதிர்ச்சியா இன்னைக்கு வந்த இவர் சொன்னார் இந்த அக்ராசனமா பேப்பர்ல போட்டுருக்கிறவர் நீங்க இருந்தா நல்லா இருக்கும் என்ன எல்லாருமா இருக்க சொல்றாளே என்ன ஆனா இருக்கேன்னு வந்து போட்டு உட்காந்துட்டாரு அவருக்கு தான் புரிய வேண்டாமா இவர் இன்னும் உபச்சாரத்துக்கு சொன்னார் உடனே போட்டுன்னு அவர் வந்து ஆகணும் உட்கார்றதா போட்டுன்னு வந்து உட்காந்துட்டார் அப்புறம் அவரை கீழே இறக்குற பாடு சங்கடி போச்சுன்னு அவரை அக்ராசனம் வகிக்கணும்னு சிரமப்பட்டு விட்டு அழிக்கணும் வந்திருக்காரு அவரை அவருக்கும் மரியாதைக்கு சொன்னார் வயசானவரா இருக்காரு இல்ல நீங்க இருந்தா நன்னா இருக்குமா சொன்னார் இருமோன்னு சொல்லி பிள்ளைவர் அப்படியா நன்னா இருக்கும்னா நானே நன்னா இருக்கேன் என்ன உட்கார்ந்து விட்டார் போட்டுன்னு அப்புறம் அவரை முள்ள தந்திரமா சொல்லிக்கில்லி கீழே இறக்கி அவருக்கு அப்புறம் ஒரு மாலையை கொண்டு போட்டு அப்படி பண்ணி அவரை நடக்கிற பாடு சமமா போட்டுருந்தேன் அது மாதிரி ஸ்கந்தன போய் இந்திரனும் சொல்லிட்டாருன்னு ரிஷிகள்லாம் சொன்னால் நீங்க எங்களுக்கு இந்திரனா இருக்கணும்னு தேவேந்திரனும் நீங்களே இந்திரனா இருக்கணும்னு சொல்லி சொன்னால் ஸ்கந்தன் நான் அப்படி இருக்க மாட்டேன் நீங்க தான் இந்திரனா இருக்கணும் உங்களுக்கு உதவியா நான் இருக்கேன் ஸ்கந்தனுடைய அந்த அந்த தெய்வத்துக்குள்ள கருணையை காட்டுறாள் யாசர் பிரியாதித்வமேவ த்ரைலோக்கியம் அவ்யக்ரோ விஜயேரதா நீங்களே மூணு லோகத்தையும் வாழணும் நாளாம் ஸ்கந்தன் இந்திரனை அஹந்தே அஹந்தே கிங்கர சக்கர நமமேந்திரம் எனக்கு இந்திரப்பட்டம் எனக்கு வேண்டாம் இந்திரப்பட்டத்துக்காக நான் வேலை செய்யலை நமமேந்திரத்வமீப்சிதம் அப்படியானால் சேனாபதியா நீங்கள் இருக்கணும்னு தேவதைகள் தேவ சைன்யத்துக்கு அதிபதியா இருக்கணும் நாளாம் பட்டாபிஷேகம் பண்றோம் நாளாம் சொன்னாலாம் என்னத்துக்காக இந்த வேலையை நான் ஒத்துக்கிறேன் தெரியுமா எனக்கு என்னமோ அதுல ஏதாவது பணம் காசு கிடைக்கும் இல்லையே ரெண்டு காரணத்துக்காக நாளாம் கந்தன் தானவானாம் விநாசாய देवानामर्थसिद्धये அர்த்தசித்தயே பிராமணஹிதார்த்தாய सैनापत्ये அபிஷிஞ்ச மாம் அசுரால நிகிரகம் பண்ணி தேவதைகளுக்கு க்ஷேமத்தை கொடுத்து வேதத்தையும் வேத சேனாபதியாய் கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாலும் மகர்ஷி எல்லாம் சஷ்டி என்ற தினம் சேனாபதியாய் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணினாலாம் கந்தன் ரொம்ப ஜோதிர்மயமா பிரகாசிச்சாலாம் நட்சத்திரமயமான நட்சத்திரத்தை கொண்டு கொடை வந்து பிடிச்சாலாம் ஸ்கந்தனுக்கு विश्वकर्म कृता விஸ்வகர்ம கிருதாச்சாஸ்ய दिव्यामाला हिरण्मयी ஸ்வர்ணமயமான ஒரு மாலை விஸ்வகர்மா அங்கிருந்து பண்ணி அனுப்பிச்சாராம் ஸ்கந்தனுக்கு அழகான மாலை போட்டாளாம் आबद्धाद्धिपुरघ्नेन ஆபத்தாத்ரிபுரக்னேன स्वयमेव யசஸ்வி यशस्विना யசஸ்வி பரமேஸ்வரன் வந்து விஸ்வகர்ம நிர்மிதமான மாலையை பரமேஸ்வரன் திரிபுரசம்மாரம் பண்ணின பிரபு கந்தன் கழுத்துல போட்டாளாம் அந்த மாலையை வந்து பார்வதியுடன் ரிஷவாரூடாளா வந்தாளா பரந்தபாங்கிருந்து பரமேஸ்வரன் அம்பாளுடன் வந்து திவ்யமான விஸ்வகர்ம நிர்மிதமான ஸ்வர்ண மாலையை ஸ்கந்தனுடைய கழுத்துல போட்டாளாம் அம்பாள் போய் ஸ்கந்தன மடியில் எடுத்து வச்சிருந்தாளாம் ஆச்சாரியா ஆதிசங்கரர் திருச்செந்தூர்ல போனாள் ஸ்கந்தனை பார்த்து நீ எனக்கு தரிசனம் கொடுக்கணும் நாள் நேர தரிசனம் ஆச்சாரியாளுக்கு அப்போ ஒரு ஒரு ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் நீ இன்னபடி எனக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறாள் அப்படி எப்படி தரிசனம் கொடுத்தாள் எப்படி எப்படி கொடுத்தாள் நாள் அங்கே ஸ்வேத பருவத்திலே இந்த சரவணத்துல நீ குழந்தையா பிறந்து கிருத்திகைகள் ஸ்தன்யம் கொடுத்து தேவதைகளும் மகர்ஷிகளும் பூஜை பண்ற காலத்துல பரமேஸ்வரனும் பார்வதியும் ரிஷபாரூடாளா வந்ததே அம்பாள் மடியில உன்னை குழந்தைய எடுத்து வச்சுக்கிண்டு ஞானப்பால பூட்டி உன்னை கொண்டாடுற பொழுது பரமேஸ்வரம் வந்து பத்து கையையும் நீட்டி சத்யோஜாதாதி பஞ்சமுகத்தோட பத்து கைகளையும் நீட்டி இங்க வாழ்ந்து கூப்பிட்டாளா அப்போ அம்மா மடியிலேருந்து அப்பா மடிக்கு தாவினா போல எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு கேட்டாள் அதே மாதிரி தரிசனம் ஆச்சாரியாளுக்கு ഇഹായാഹിവത്സേതി ഹസ്താൻ പ്രസാര്യേ ആഹ്വയതി അതരാത് ശങ്കരേ മാധുരം കാത് സമുത്പത്യതാതം ശ്രയന്തം കുമാരം ഹരാശ്ലിഷ്ടഗാത്രം ഭജേ ബാലമൂർത്തിം ഇഹായാഹിവത്സേതി ഹസ്താൻ പ്രസാര്യേ ஆப்ரயதி ஆதராத்து சங்கரே மாதுரங்காத்து சமுத்பத்தியதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்டகாத்திரம் பஜே பாலமூர்த்தி என் அப்பனே இங்க வாடான்னு கூப்பிட்டாளாம் ஸ்கந்தன் ஸ்கந்தனை பத்துக்கையும் வீட்டி இகாயாகி வச்சேதி ஹத்தான் பிரகாரிய ஆஹ்வயதி ஆதரா அது அன்புடன் கூப்பிட்டானாம் பரமேஸ்வரன் இப்போ என்ன பண்ணினான் தெரியுமா ஸ்கந்தன் சங்கரே மாதுரங்காத்து சமுத்வத்திய தாதம் ஸ்ரயந்தம் துள்ளி குதிச்சோடி வந்து பத்து கைகளால் பிரார்த்திச்ச பரமேஸ்வரனை பன்னெண்டு கையினால வந்து கட்டிக்கின்றானாம் சமுத்வத்தியதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் காத்திரம் அஜே பாலமூர்த்தி பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம் அம்பாளுக்கு ஒரு முகம் அந்த ஆறுங்கிலிருந்து உண்டான குழந்தை ஆறுமுகம் அப்படி ஸ்கந்தன் அப்படி ஆறுமுகமா வந்தாள் அப்படி எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னாலாம் வைகூடாதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோவாரி தேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் எப்படி வரணும் தெரியுமோ மயில் ஏறி வரணும் நாளாச்சாரியால் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மகாவாக்கியத்துக்குள் இருக்கும் பொருளாக்கம் நீ நாளாம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த தேகம் மனோஹாரி தேகம் பக்தாவுடைய மனசை அபகரிக்கும் திவ்ய ரூபமாம் மகச்சித்த கேகம் உனக்கு திருத்தணியும் திருச்செந்தூரும் கோவில் இல்லை இது எது கோவில் தெரியுமோ மகான்களுடைய மனதுதான் கோவில் மகச்சித்த கேகம் மகான்களுடைய மனதில் உட்கார்ந்துருக்கானாம் ஸ்கந்தன் குழந்தையா வசீதேவ தேவம் நீ வேத வித்துக்களுக்கு நீ தெய்வம் மகாவேத பாவம் மகாவேதத்தினுடைய உருப்பொருள் நீ பத்மஹி மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் நீ மகாதேவனுடைய பாலன் லோகபாலன் நீ உலகத்தை கார்பவன் உன்ன நான் பஜிக்கிறேன் நாடாச்சாரியாள் ஜெய ஜெய சுப்பிரமணியோ அந்தந்த வியாதிக்கு பிறந்த மருந்து கொடுக்குறா போல அந்த சமயத்துக்கு தந்த நியமாவளியும் போடுறாதிரூடம் சிலவர் சிவனை பத்தி ஸ்லோகம் சொல்லிட்டு கோபிகா ஜீவன ஸ்வரணம் அதுக்கு பதில் சொல்றவன் ஜெய ஜெய ஜெயராமாங்கிறா நான் சாப்பிடுற போது புதுசா ஸ்லோகம் ஆரம்பிச்சவர் சிவனை பத்தி ஸ்லோகத்தை சொல்றது கோபிகா ஜீவன ஸ்வரணம் அவன் பதில் சொல்றவன் ஜெய ஜெயராமான் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம கேள்வி சொல்லிப்படுறது அப்படி இல்லாம அழகா அந்த இடத்துக்கு தகுந்தபடி ஆச்சாரியால் புஜங்க ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் ராவங்கூர் மகாராஜாவெல்லாம் புஜங்க ஸ்தோத்திரம் நாராயணியங்கள்லாம் பாராயணம் பண்றார் புஜங்க ஸ்தோத்திரம் சர்வரோகத்தையும் போக்கும் அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுக்கும் சாகித்யத்தெல்லாம் போக்கும் அப்படியே நித்தியம் ஸ்கந்தனை இடங்கள்ல எல்லாம் படிக்கணும் ஏழ்மைங்கிறது எங்கேயும் இருக்கு அதை போக்குறதுக்குள்ள மார்க்கத்தை தெரிவிக்க மாட்டேங்கிறாள் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான்னு எல்லாருமா சேர்ந்து சொல்றான் அதுக்கு என்ன பண்றான் அறுபது நாள் பொழுதுலையும் கஷ்டப்பட்டுட்டே அவருமே உட்காந்துக்கணுமான்னு பகவானை பிரிக்க விடாதா நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் பிரிக்கலாம் எத்தனையோ கோவில் இருந்து போய் நல்லா நல்லா சட்டங்களா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கலாம் அப்படி தெய்வங்கள்லாம் அனுகிரகம் பண்ணிவிடும் கஷ்டங்கள்லாம் பூஜிவிடும் தெய்வத்தினிடத்துல மனஸ்பூர்வமான பிரேமை இருக்கும் அப்படி இல்லாம என்னமோ சுவாமியும் ஏற்றுப்படுறதா நினைக்கிறான்னு அது நினைச்சா சுவாமி வந்து இவனை தெரியாத அவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறவர் அவருக்கு புரியாது சுவாமி கேட்க முடியுமோ தெய்வத்திடத்துல மனப்பூர்வமான பிரேம வரணும் எல்லாரும் பாராயணம் பண்ணணும் இந்த ஜெயம ஸ்தோத்திரத்தை ஜெயமங்கலத்துல அர்த்தத்தோடு எழுதியிருக்கேன் சுப்பிரமணிய புஜங்கமும் இருக்கு ஜெயமங்கல ஸ்தோத்திர புத்தகத்துல ஆச்சாரியர் சொல்ற போது சொன்னால் ஒரு சமயத்துல நீ என்ன கண்டா மறக்கப்படாதுன்னா திருச்செந்தூர்ல போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்சாள் ஆச்சார ஆச்சாரியாள் அவள் போய் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் ஸ்கந்தனே ஸ்கந்தகிரியில எந்த சமயத்துல என்னாள் கிருதாந்தூதேஷு சண்டேஷு கோபாது நமக்கு வக்கீலா வக்காலுக்கு வாங்கிட்டு பேசியிருக்காள் ஆச்சாரியாள் அவன் எங்கட்சி எங்கட்சிம்பர் வக்கீல் கோர்ட்ல எங்கட்சி எங்கட்சின்னா இவாத்துக்கு ஒண்ணும் ஜெயிச்சாக்க இவாத்துக்கு ஒண்ணும் வராது பீஸ் வந்தா பெரிய காரியம் ஜெயிச்சா அவர் எடுத்துன்னு போகணும் வக்காலத்து கொடுத்துருக்கிறவன் அது மாதிரி எங்க என்னுடைய என் கட்சி என் கட்சின்னு இவர் சொல்லுவார் அது மாதிரி ஆச்சாரியால் நமக்காக வக்காலத்து வாங்கிட்டு கந்தனை போய் பிரார்த்திக்கிற போது இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காள் கிருதாந்தூதேஷு சண்டேஷு மயூரம் சமாருஹ்யே புரசக்தி வாணினி பதாயாகி சீக்கிரம் சொல்றாள் யமதூத்தாள் வந்து என்ன பயமுறுத்துவாள் ஆமா பரம கோபிஷ்டர்கள் தான் யமதூத்தர்கள் வந்ததே அதட்டுவனான் மிரட்டுவனான் கிருதாந்தஸ்ய தூதேஷு தூதேஷு சண்டேஷு கோபாது சண்டஸ்து அத்திகோபனஹன்னாள் மகா கோபத்துடன் வருவாளா பயங்கரமாய் வந்து கோபத்துடன் தக சிந்தி பிந்தி இந்த மேல கொளுத்துடாம்பாளா இவனை குத்துடா வெட்டுடா நெசிக்கடா ஒரு நாளைக்கு பூஜை உண்டா ஒரு நாளைக்கு கோவில் உண்டா குளம் உண்டா வெட்டுடா கால் பிரதட்சணம் பண்ணாத கால் இது அர்ச்சனை பண்ணாத கை இது திருவின கை இது கட்ட பார்வ பார்த்த கண் குத்து கண்ணிலே மனாம் தக சிந்தி பிந்தி மாம் தர்ஜயத்சு என்னை வந்து பயமுறுத்துற பொழுது எனக்கு ஒன்னும் இப்ப முடியாது அத்தகைய சொல்ற உதவி பண்ணணும் ஸ்கந்தா நீ அப்ப யாரையாவது ஆளுக்குள்ள அனுப்பப்படாது எனக்கு நீங்களே வரணும் நீ எப்படி வரணும் தெரியுமா மயூரம் சமாருஷ்ய மயில் மேல எரிண்டு வரணும் எரிண்டு வந்தா கூட நீங்க இதற்கு நிற்கிறது எனக்கு தெரியாம போயிடும் அப்போ நீ ஒரு சொல்லி சொல்லிட்டு வரணும் நிதித்துவம் பயப்படாதேன்னு சொல்லிட்டு வரணும் அந்த சொல்லு என் காதல ஒழுங்கியா சொல்லணும் குரஷத்தி பாணி மமாயாகி சீக்கிரம் அந்த சமயத்தில் என் முன்னாடி வந்து நீங்க நிற்கணும் சக்தி வேலை கையில கொண்டு வரணும் யமதூதர்களை குத்துவதற்கு மாபைதித்வம் புரசக்தி பாணி மமாயாயி சீக்கிரம் அவன் தகச்சிந்தி பிந்தியும் சொல்லி அடிச்சு பிடிச்சு காதுல வந்து பகவத் குணம் காட்டியான்னு ஈயத்தை காட்சி ஊத்தி கண்ணுல ஈயத்தை காட்சி ஊத்தி அவன் குத்தி குத்தி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஆஹா ஊத்திட்டானா போனா போறதுன்னு போகப்படாது முன்னாடியே வந்து ஒண்ணும் போட்டாள் முன்னாடியே வந்து கிருதாந்தூத்தேஷு சண்டேஷு கோகாத் தஹச்சிந்தி பிந்தீதி மாம் கர்ஜயத்சு மயூரம் சமாருஹ்ய மகாபைரிதித்வம் புரசக்தி பாணிம் மமாயாகி சீக்கிரம் சொல்லி ஆச்சாரியாள் கந்தனை பார்த்து கேட்டாள் ஒரு அனுகிரகம் எனக்கு பண்ணணும் நாள் என்ன நாள் உங்களுக்கு பன்னெண்டு கண்கள் இருக்கு பன்னெண்டு கண்ணும் பெரிய கண்கள் ஒரு ஒரு கண்ணும் கருணை பெருகின கண்கள் அருணா அப்படி பெருகிட்டு இருக்கு பன்னெண்டு கண்கள் விஷாலேஷு கண்ணந்தீர்கேஸ்வஜஸ்ரம் தயாசியந்திஷு துவாதசஸ்வீட்சணேஷு அப்படி பன்னிரண்டு கண்கள் அகோராத்திரம் கருண பெருகின கண்கள் அந்த கண்கள்ல ஏதாவது ஒரு கண்ணுடைய கோணத்தினாலே மை ஈஷத் கட்டாட்சாக சொல்ப பார்வை என் மேல ஒரு கண்ணுடைய ஒரு கோணத்தினுடைய ஒரு சொல்ப பார்வை ஏழையான என் மேல விழுந்துட்டா உங்களுக்கு என்ன நஷ்டம் நான் கண்ணை பிடிங்கி விடுவேனா நானும் கேமத்தை அடைஞ்சு விடுவேன் தயாளுவான உங்களுக்கும் சந்தோஷம் விஷாலேஷு கர்ணாந்தீர்கேஸ்வஜஸ்ரம் தயாஸ்வன்ஷுத்வாதசஸ்வீட்சணேஷு மயி ஈஷற்கடாட்சாக சகிருத்வாதிதேதி பலமுறை நீங்கள் என்ன பார்க்க வேண்டாம் ஒரு முறை ஈஷற்கடாட்சாக சகிருத்து பாதிதேதி நீங்களோ தயாசீலன் நானும் ஏழை உங்களுக்கு என்ன ஹானி நஷ்டம் ஒரு முறை பார்க்கணும் ஆச்சாரியால் இப்படி போய் ஸ்கந்தன் சொன்னாளா பன்னெண்டு கண்கள் நாளையும் ஸ்கந்தன் பார்த்தாளா ஆச்சாரியாலே எந்த ஸ்தோத்திரம் புஜங்க ஸ்தோத்திரம் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் பரமேஸ்வரன் அம்பாளோட வந்து விஸ்வகர்ம நிர்மித்தமான ஸ்வர்ண மாலையை ஸ்கந்தனுடைய கழுத்துல போட்டாளா ஆறு முகத்துடன் பிரகாசிக்கும் பனிரெண்டு தோள்களுடன் உள்ள ஸ்கந்தனுடைய கழுத்துல போட்டாளாம் அகம்ய மனுஜவ்யாக்ரே சகதேவியா பரம் அகம்ய மனுஜவ்யாக்ரே சகதேவியா பரந்தப அர்ச்சயாமாத சுப்ரீதா பகவான் கோவிஷத் பகவான் கோவிஷத்வஜ பரமேஸ்வரன் பார்வதியுடன் வந்து ருஷத்வஜனங்கிருந்து வந்து கந்தனை வந்து கொண்டாடி மாலை போட்டு பூஜை பண்ணினாலாம் பரமேஸ்வரம் அர்ச்சனை பண்ணினால் பண்ணினாள் என்கிறாள் கந்தன் வந்து சுவாமிநாதன் பேர் அவனுக்கு அவன் அவன் உபதேசம் பண்ணி போடுறான்னு பிரணவார்த்தத்தை சுவாமி உபதேசம் பண்ணின பரமேஸ்வரனுக்கு கூட பிரம்மாவுக்கு அர்த்தம் தெரியல பிரணவத்துக்கு அர்த்தம் அவர் ஓமுக்கு அர்த்தம் அவர் தான் தன்னை சொல்லிட்டார் அவர் இல்லைன்னு சொல்லி அவரை கன்னத்தில் அரைஞ்சு ஜெயில விட்டுட்டார் பிரம்மாவு அப்புறம் பரமேஸ்வரன் எனக்கும் தெரியலையே என்ன நல்ல வழியா தெரியலேங்கிறதோட இருந்தேல நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி விட்டாள் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி ब्रह्मा शिवो मे अस्तु सदाशिवो பிரணவார்த்தம் சதாசிவோ சதாசிவம் பரமேஸ்வரன் சொல்லி மந்தன் உபதேசம் பண்ணினார் சுவாமி மலையிலே ஆச்சரியமான கஷேத்திரம் சுவாமிநாதன் இப்பவும் சுவாமி மலையிலே தேவ பூஜை ராத்திரி பகல்ல தான் மனுஷ பூஜை ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேல தேவதைகள்லாம் வந்து பூஜையா குரூப் குரூப்பா வந்து அரிசி வாங்க வந்து நிற்கிறா பாருங்க அது மாதிரி கூட்டம் கூட்டமா தேவலோகத்திலிருந்து வந்து பூஜை பண்ணி போவாளாம் கோஷ்டி கோஷ்டியா அதுல பிரம்மபுத்திரால் அறுபது பேர்களும் ரொம்ப ஸ்ரத்தையோட குபேரனுடைய வனம் அந்த தேவலோகத்துல இந்திரனுடைய வனம் அதில் உள்ள புஷ்பங்கள்லாம் வந்து பூஜை பண்ணினாளா சுவாமிநாதாத்தபந்தோ பஸ்மலித்தாங்க ब्रह्मपुत्रागिरौर्यस्योपानभूता सैन्यम् सुराष्टादिसरूरे सामभेदादिगेयम् भजे कार्तिकेयम् हे स्वामिनाथार्थबन्धो भस्मलिप्ताङ्गगाङ्गेयकारुण्यसिन्धो हे स्वामिनाथार्थबन्धो ருத்ரக்ஷதாரின் நமஸ்தே ரௌத்ரோகம் ஹரத்வம் புராரே குரோ மே ஆகேந்துவக்ரம் பவந்தம் மாரூபம் குமாரம் பஜே காமபூரம் விஸ்வாமிநாதார்த்தபந்தோ பஸ்மனித்தாங்கேய காருண்ய சிந்தோ சுவாமிநாத பஞ்சகம் ஜெயங்கள ஸ்தோத்திரத்தில் இருக்கு முதலி ரோகங்கள் எல்லாம் போயிடுங்க சொன்னாக்கே நல்ல ஸ்தோத்திரம் பெருமாதி தேவர்கள்லாம் ஸ்கந்தன் சிஷ்யாலாம் பிரணவார்த்தத்தை பெற்றுக்கிண்டாளாம் அங்கே பிரம்மாவனுடைய பிள்ளைகள் பிரபவா விபவா சுக்லா பிரமோதூதா இந்த அறுபது வருஷங்கள் கந்தன் வந்து பூஜை பண்ணினாள் சுவாமிநாதன சுவாமி மலையில சுவாமிநாதன் என்ன வேண்டும் கேட்டாள் அறுபது பேர்களும் உங்க அடியார்கள் உங்க மலையில் ஏறி கால் வைக்க முடியாத படிகளாக நாங்கள் ஆகிவிட வேண்டும் என்று கேட்டாளா சுவாமி சுவாமிகரையில அறுபது படி பகவா விசுவாசுக்கு அறுபது படிங்க அப்ப சொன்னாலும் சுவாமிநாதன் நீங்க மகாபக்தாளாச்சே தேவலோகத்திலிருந்து வந்து பூஜை வாழாச்சே உங்க மேல கால் வைக்கணுமே இப்படி கேட்டுக்கிட்டே வரணும்னு சொல்லி அப்போ ஒரு அனுகிரகம் பண்ணினாள் அடியார்கள் கால் வச்சா அவளுக்கு பாபம் வராமல் இருப்பதற்காக உங்க மேல கால் வைப்பதற்கு முன்பு தேங்காய் உடைச்சு கற்பூரம் பண்ணி நேரத்தை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் இப்பவும் தெரிந்தவர்கள் அந்த அறுபது படிக்கும் தேங்காய் உடைச்சு விட்டு தான் வர்றது ஏன்னா முத பிடிக்கும் கடைசி அவர் உடைக்கிறது பிரம்மாதயோ சைன்யம் சுராஷ்டாதி சர்வே காமவேதாதிகேயம் பஜே கார்த்திகேயம் ஒரே ஸ்மரணம் உடம்புக்கு ஒரே எழுதி அவன் அந்த எழுத்தி அபிஷேகம் பண்ணி நிற்கிற போது அந்த கோலத்தை கலைக்கவே மனது வராது ஒரு காஷாயத்தையும் மேல சாத்தி விடுவார் சுவாமிநாதனுக்கு அப்படியே நேர பரமேஸ்வரன் சன்னியாசி ரூபத்தோடு நிற்கிறா போல இருக்குங்க ஸ்கந்தனை பார்த்தா ஸ்ரீ சுவாமி சாது சங்கசிய ரோகான் சதா சம்ஹரமரணம் ஓங்காரதத்துவம் வதந்தம் சம்பு கர்ணேக பந்தம் அஜேகம் சிசுந்தம் ஹே சுவாமிநாதாப்தபந்தோ பஸ்மலித்தாங்க காங்கேய காருண்ய ஹே சுவாமிநாதாப்தபந்தோ अर्चयामास सुप्रीतः भगवान् ध्वजः பரமேஸ்வரன் வந்து பூஜை பண்ணினாளாம் ஸ்கந்தனை रुद्रसूनुस्ततस्तु सः ருத்ரமக்னிந்திராஹ்ராஹு ருத்ரோவாயேஷயதக்னி பரமேஸ்வரனை அக்னின்னு சொல்லியிருக்கான் அதனாலதான் அக்னியிலிருந்து உண்டானத்தினாலே பரமேஸ்வரன் நடத்தேன் உண்டானவன் என்றும் ஸ்கந்தன் என்றும் ஆக்னேயன் என்றும் பரமேஸ்வர புத்திரன் என்றும் ஸ்கந்தனுக்கு பேர் வந்துதான் சிவசூனு என்றும் சிவசுதன் என்றும் அனுப்பிரவிஷ்யருத்ரேணோஷயம் பரமேஸ்வரன் தான் அக்னியில் அனுப்பிரவேசம் பண்ணி பார்வதி சுவாகங்கிற அக்னி பத்தினிடத்தில் அனுப்பிரவேசம் பண்ணி பிறந்த குழந்தையாம் அதனாலே அக்னி பகவான் திவ்யமான குக்குட்டம் கோழியே துவஜத்தில் வச்சுக்கு சொன்னாலாம் குக்குட்டம் தான் அவனுக்கு குறி பறக்கிறது கந்தனுக்கு அக்னி கொடுத்த குக்குட்டமாம் கோழி சதமுகிரதாபியசித்த शतशतक्रतुश्चाभ्यषिच्येन्दम् सेनापतिम् तदास्मारताम् देवसेनाम् यासातेन विमोक्षिता सेनापतिया அபிஷேகம் பண்ணி திவ்யசேன திவ்ய ரூபத்துடன் கூடினேன் தேவசேனியை முன்பு காப்பாற்றினானே தேவேந்திரன் அவளை மனதினால் நினைச்சாளாம் நினைச்ச மாத்திரத்தில் அங்கே நின்றுட்டாளாம் யாத்தேன விமோஷிதாஸ்மாரதாம் தேவசேனாம் யாத்தேன விமோஷிதா பரிச்சிந்தியத்வானயாமாச தேவசேனாம் தேவசேனாம் தேவசேனைக்கு அலங்காரம் பண்ணி மங்களமூர்த்தியாய் கொண்டு நிறுத்தினாளாம் ஸ்கந்தன் இருக்கிற எழுதுகிற தேவ தேவேந்திரன் ஸ்கந்தனை பார்த்து இவருடைய பாணியை நீங்க கிரகிக்கணும் மந்திரோக்தமாய் விதிவத்தாக சொல்லி பிரார்த்திச்சானாம் தேவேந்திரன் சொன்ன பிரகாரம் സ്കന്ദൻ ദേവസേനനുടേ പാണി ഗ്രഹിച്ചിണ്ടാളാം ഏവം സ്കന്ദസ്യ മഹിഷി ഏവം സ്കന്ദസ്യ മഹിഷി ദേവസേനാം ദേവസേനാം സ്കന്ദനുടേ പട്ടമഹിഷി ദേവസേനേന്ന് ലോകം മുഴുക്ക അതിലിருந்து அறிஞ்சு கொண்டாளாம் பாணிகிரகணம் பண்ணிட்டாளாம் விதிவத்தாய் மந்திரம் சொல்லி ஸ்கந்தன் षष्ठीयाम् षष्ठीयाम् ब्राह्मणास्ताहुः लक्ष्मीमाताम् सुखक्ष्मीमाताम् लक्ष्मीमाताम् सुखप्रदाम् सुखप्रदाम् षष्ठ्याम् कृतार्थो षष्ट्याम् कृतार्थो भूयस्मात् तस्मात् षष्ठी महातिथि மகாதிதி ஷஷ்டி அன்னைக்கு கல்யாணம் தேவசேனை பண்ணிண்டு அன்னைக்குதான் கிருதார்த்தனாய் சூரபத்மன வதம் பண்ணினாளாம் அம்மா பரம ஜெயத்தை அடைஞ்சாளாம் தேவசேனிய கல்யாணம் பண்ணிட்டு உடனே பெரிய ஜெயமே நம்ம சில பெண்களை கல்யாணம் பண்ணியே பெரிய ஜெயதெல்லாம் குடும்பத்துல இருந்ததெல்லாம் பறந்து போடும் கஷேமங்கள்லாம் உண்டாயிடும் அது மாதிரி பரமங்களும் உண்டாயிட்டுதான் கந்தனுக்கு அதனால தஸ்மாத் ஷஷ்டி மகாதிதி ஷஷ்டி ரொம்ப சிறந்த திதி அந்த வரதத்தை லோகம் முழுக்க அனுஷ்டிக்கணும் சர்வக்ஷேமி பூவும் தெரியவாள் ஷஷ்டி என்னைக்கு ராத்திரி சாப்பிட மாட்டாங்க இன்னைக்குதான் பால் பழம் பலகாரம் இதுதான் பண்ணுவாள் அன்னத்தை சாப்பிடறதில்லை அப்படி எல்லாம் விரதங்கள்லாம் வச்சுக்கணும் சில விரதங்கள் இதெல்லாம் பணம் செலவில்லைங்க சுகமா இருக்கலாமே என்னமோ பதினஞ்சு நாள் சாப்பிடுறத ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்கப்பாதோ இது மாதிரி நியமங்கள்லாம் வச்சுக்கலாம் காலம்பர ஸ்நானம் பண்ணிட்டு காபி போய் குடிக்கிறது அதான் அதுக்கு விரதம் வேற ஒண்ணும் இல்லை விரதம்னா வேற ஒண்ணும் இல்லை நம்ம காலம்பர ஸ்நானம் பண்ணிட்டு குடிக்கணும் ஸ்நானம் பண்ணாம குடிக்கக்கூடாது அது சுகமா இருக்குன்னு அதனாலதான் பத்தாபத்து வரும் ஸ்நானத்துக்கு பொட்டுன்னு மொழிப்படுங்கிறார் அவன் நூறு அடைஞ்சல் வருமா ஜபம் பண்றதுக்கு அதை விட்டுட்டு போகணுமா ஆயிரம் அடைஞ்சல் வருமா சாப்பிடறதுக்கு கோட்டின் செத்துவா ஹரிம் ஸ்மரையுது பகவான ஸ்மரிக்கிறதுக்கு கோடி அடைஞ்சல் வருமா அத்தனையும் விட்டுவிட்டோம் சுவாமியை ஸ்மரிச்சாகணும் தியானிச்சாகணும் மகாதிதியான ஷஷ்டி தேவசேனி விதிவத்தா விவாகம் பண்ணி அக்னியில ஹோமங்கள்லாம் பண்ணி பரமமங்கலமாய் கல்யாணம் பண்ணிண்டு தேவேந்திராதிகளுக்கு பரமாபத்தை கொடுத்த சூரபத்மனவசம் பண்ணினாலாம் சஹசிராண்டபோக்தாசூரநாமா ஹதாரக சிம்மவக்திய மமாந்தர்ஹிதிஷ்டம் மனக்லேஷமேகம் நஹம்சி பிரபோ கரோமி கொயாமி ஆச்சாரியால் காட்டால் ஆயிரம் பிரம்மாண்டத்தை ஆண்ட சூரபத்மனை கொன்னேள் நீங்கள் அந்த பெரிய சத்ருவ கொன்னேளே அல்லாது என் உள்ள இருக்கிற சத்ருவே கிளேசமாகிற சத்ருவ நீங்க போக்க வேண்டாமா சஹசிராண்ட போக்தா துவயா சூரநாமா ஹதஹா தாரகா சிம்மவத்ரஷ்ட தைச்சா மமாந்தர்ஹிருதிஸ்தம் மனக்லேஷமேகம் நகன்சி பிரபோ கிம் கரோமி கொயாமி என் மனதில் உள்ள சத்ருவான கிளேஷத்தை நீங்க போக்கலையே துக்கத்தை நான் அங்க போவேன் சொல்லுங்கள்னு கேட்டார் ஆச்சாரியால் கந்தன் பரமஜெயஸ்ரீயோட வழங்கின திதி ஷஷ்டி அதனால ஷஷ்டி மகாதிதியாம் தேவசேனையை கல்யாணம் பண்ணிட்டு ஜெயத்தடைஞ்ச திதி ஷஷ்டாம் கிருதார்த்தாம் கிருதார்த்தோ कृतार्थो भूर्यस्मात् तस्मात् षष्ठी महातिथिः